செய்யப்பட்டதோ அப்படியான விளக்கல்களை விட்டு முற்றும் பொழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி அடியே நான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நன்றி அதுவும் வசி ஹத்தும் செய்து சலாத்தும் சலாமும் பலாசும் சலாமும் சத்தியத்தின் இல்லமாக தன்னுடைய உள்ளத்தை ஆக்கி இறுதி நாள் வரை உம்மத்தின் உள்ளங்களில் பாடுபட்ட உயிரிலும் மேலான நபி முகமது அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடிகளை அனுத்தவராது பின்பற்றிய கண்ணியமான சகாபாக்கள் உட்பட அனைத்து நல்லவர்கள் மீதும் கயாமத்து வரைக்கும் உண்டாகட்டும் என்று கூறினார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் சந்திக்கக்கூடிய நாள்களில் மிக உயர்வான சிறப்பான கண்ணியமான ஒரு நாள் தான் ஜும்மாவுடைய நாள் இந்த நாளுடைய ஆக பெரிய ஒரு விசேஷம் தான் நமக்கும் நம்முடைய ரொப்புக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாளில் நமக்கும் நம்முடைய ரொப்புக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு அதிகரிக்க வேண்டும் அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு நெருக்கமாக ஆக வேண்டும் அதன் மூலமாக அடியானுடைய துவாக்கள் கபூலியத்துள்ளதாக மாற வேண்டும் அதற்கு அடிப்படையான ஒரு நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள் சகோதரர்களே நண்பர்களே வாழ்க்கையில் ஏராளமான கொத்துவாக்களை கேட்டிருப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்தளவு மாற்றம் வந்தது திருத்தங்கள் உண்டாகினது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிவோம் ஒரு கொத்துபாவின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு திருத்தம் உண்டாகவில்லை என்றால் ஒரு மாற்றம் உண்டாகவில்லை என்றால் ரெண்டு காரணங்கள் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஒன்று பேசக்கூடியவருடைய எகலாசில் குறை இருக்க வேண்டும் பேசக்கூடியவருடைய எகலாசில குறைபாடு இருக்கலாம் அவரு பயன் செய்த நோக்கத்தில ஏறி இருக்கலாம் அல்லது வேற வேற அமைப்புல குறைகளை சுட்டி காட்டப்பட்டிருக்கலாம் சகோதரர்களே நண்பர்களே பேசப்படக்கூடிய விடயம் இப்படி அமையமாக இருந்தார் அல்லது கேட்கக்கூடிய நாங்க இத ஒவ்வொரு வாரமும் நாங்க கேட்கறது தானே நாங்க கேட்காத பயன் இருக்கிறா என்ற ஒரு சிந்தனையோட வசித்த இடத்துல உட்காருவோம் காதால மட்டும் கேட்டுட்டு போவோம் வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் நாம் அடைய மாட்டோம் எனவே சகோதரர்களே நண்பர்களே வாழ்க்கையில் ஏராளமான பொதுவாக்கள் கேட்டிருப்போம் எந்த அளவு மாற்றங்கள் வந்தது என்பது நம்முடைய உள்ளங்களுக்கு தெரியும் சகோதரர்களே நண்பர்களே இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சந்தித்திருக்கக்கூடிய இந்த வாராந்த சந்திப்பில் அல்லாஹ் பறக்க செய்வானாக பேசக்கூடிய எனக்கு நிரப்பமான எத்தனாசை தந்து யாருடைய காதுகளில் எல்லாம் இந்த வார்த்தைகள் சேர்க்கப்படுமோ அது அனைவர்களுடைய பல்புகளிலும் சேர்த்து மூத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய தௌப்பீக்கை அல்லா நசீவாக்குவானா சகோதரர்களே நண்பர்களே நம் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை சுருக்கமானது குறுகிய காலம் முடிந்து போகக்கூடியது என்ற உண்மை நாம் சொல்லி தெரிய வேண்டியது அல்ல நம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவத்தின் மூலமாக சந்திக்கக்கூடிய ஒரு உண்மை சகோதரர்களே நண்பர்களே நம் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கடைசி நாள் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கடைசி பின்னாடி இருக்கின்றது அதுதான் நான் அனைவரும் உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரம் நம் ஒவ்வொருத்தரும் அதிகமானவர்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தாலும் எப்படி என்ன என்ன ஜாதி அமைப்புல இருந்துட்டு போனாலும் மௌத்தோட எல்லாம் முடிஞ்சு போயிட்டோம் மண்ணுக்கு போயிட்டா எல்லாம் பூத்தும் கீழ் என்று நாங்கள் வெளிரங்கமாக விலகி வைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே நண்பர்களே என்னைக்கு மண்ணுக்கு போற நாள் வருமோ அந்த நாள் தான் வாழ்க்கையுடைய ஆரம்ப நாள் எதை நாம் உலகத்துடைய இறுதி நாள் என்று பேர் வைத்திருக்கிறோமோ எதை நாம் உலகத்துடைய கடைசி நாள் என்று பேர் வைத்திருக்கிறோமோ சகோதரர்களே நண்பர்களே ஏன் உங்களோட ஆரம்ப நாள் அதுதான் ஏன்னா நாம் அனைவரும் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நாள் அதனாலதான் குரானில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒரு மனிதன் உலகத்தில் எப்போது எந்த கட்டத்தில் மரணித்தாலும் சரி அவன் அல்லாவின் பக்கம் சேர்க்கப்படத்தான் வேண்டும் மனிதன் எண்ணுகிறானா குரான் கேட்குது அவ அறிவத்தும் மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா நான் அவனை விளையாட்டாக படைச்சிருக்கிறோம் வீணாக படைச்சிருக்கிறோம் அப்படியே விட்டுருவோம் மீண்டும் எங்களின் பக்கம் இந்த மனிதன் கொண்டு வந்து சேர்க்கப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் சகோதரர்களே நண்பர்களே மௌத்து எந்த கட்டத்திலும் வரலாம் ஒரு மனிதன் முப்பதில் மரணிக்கலாம் அறுபதில் மரணிக்கலாம் தொண்ணூறு வயது வரை வாழ்ந்துவிட்டு அவர் மௌத்தை சந்திக்கலாம் ஆனால் சகோதரர்களே நண்பர்களே அனைவர்களும் ஒரே நாளில் ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் இதுதான் எவ்முல் ஆசிரா எவ்முல் ஆசிரா முப்பதில் மரணித்தவரும் ஒரே நாளில் கொண்டு வரப்படுவார் அறுபதில் மரணித்தவரும் ஒரே நாளில் கொண்டு வரப்படுவார் நூறு வயதை தாண்டி மரணித்தவரும் ஒரே நாளில் கொண்டு வரப்படுவார் இதைத்தான் அவங்க ஈமான் இல்லாதவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாகும் அல்ல எங்களையும் வெளிப்பாட்டுவானாமே எங்களோட வாப்பாவோட வாப்பாவே வெளிப்பாட்டுவானாமே ஒரே நேரத்துல இது எப்படி அவங்க நினைக்கிறாங்களா நிறைய சொல்லுங்க قل إن الأولين والآخرين لمجموعون إلى ميقات يوم معلوم சொல்லுங்க ஒரே நேரத்துல உங்கள ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள அத்தனை பேரையும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல நாங்க ஒன்று சேர்ப்போம் ஒரே நாள்ல ஒரே இடத்துல நாங்க ஒன்று சேர்ப்போம் கணேசுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஒன்று சேர்க்கப்படக்கூடிய இடம் தான் மஹருடைய மைதானம் இந்த நாளை பற்றி அல்லாஹ் குரானில் நிறைய இடத்தில் சொல்லி இருக்கிறான் மிக பயங்கரமான நாள் வேர் கொடுக்க முடியாத நாள் சந்திக்க முடியாத நாள் பால் கொடுக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கணும் என்பதை மறக்கக்கூடிய நாள் கர்ப்பமுள்ள தாயுடைய கருவுகள் கலைக்கப்படக்கூடிய நாள் குழந்தைகளுடைய தலை முடிகள் நரைக்கக்கூடிய நாள் சகோதரர்களே நண்பர்களே இந்த நாளில் அல்லாஹ் மூன்று விடயத்தை பயந்து கொள்ளுக என்ற வார்த்தையை குரானில் பாவித்திருக்கிறான் அதில் ஒன்றுதான் வத்தகுல்லா அல்லாஹுவ பயப்படுங்கோ அடுத்தது வத்தகுன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்க அடுத்தது வர்த்த பூ எவுமன் ஒரு நாளை பயப்படுங்க இந்த நாள் துர்ஜாவுன நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹுவின் பக்கம் மீட்டப்படக்கூடிய நாள் கணியத்துக்குரிய அல்லாமே நல்லடியார்களே இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல உலகத்தில் வாழ்ந்த அனைவர்களும் காலுக்கு செருப்பில்லாமல் நிறுத்தப்படக்கூடிய நாள் எவ்வளவு பெரிய அமைப்பில் உள்ள பெரிய பெரிய வியாபாரியா இருந்தாலும் அவருடைய உடம்பில் மறைவிடத்தையும் மறைப்பதற்கு ஒரு ஆடை இல்லாமல் கொண்டு வரப்படக்கூடிய நாள் தனிமாறுகள் பயந்த நாள் இது அழக்கூடிய நாள் அல்லாஹுடைய நண்பர் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் தன்னுடைய மூன்று தவறை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நாள் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்லாம் தன்னுடைய ஒரு தவறை நினைத்து அழக்கூடிய நாள் ஹசரத் நூ அலைஹிஸ்லாம் தன்னுடைய கூட்டத்துக்கு சாபமிட்டதை நினைத்து அழக்கூடிய நாள் தன்னுடைய கூட்டத்துக்கு அல்லாஹுடைய தண்டனை நாற்பது நாளில் வருவனை எண்ணி சொன்னார்களே அதை நினைத்து அழக்கூடிய நாள் சகோதரர்களே நண்பர்களே நபிமார்கள் எல்லாம் அழக்கூடிய நாள் என்றால் அந்த நாள் எப்படியாப்பட்ட நாளா அல்லாவுடைய அரிசை சுமக்கக்கூடிய மாடுகள் நால்வர்கள் அவனை பத்தி கிதாபு எழுதுறாங்க அவனோட ஒரு களத்திற்கும் இன்னொரு களத்து சோலைக்கும் இடையில உள்ள தூரம் எழுநூறு வருடத்துடைய துறை இருக்கும் சகோதரர்களே நண்பர்களே இப்படியாப்பட்ட தோற்றமுடைய மலாய்க்கமார்கள் நால்வர்கள் அல்லாஹுடைய அரசை சுமக்கின்றார்கள் ஆனால் அந்த நாளில் அந்த நாளில் அல்லாவுடைய அரசை சுமக்கக்கூடியவர்கள் எட்டு பேர் அரிசை சுமக்கக்கூடியவர்கள் எட்டு பேர் கனிவத்துக்குரிய அல்லாஹுடைய ஏன் அல்லாஹுடைய கோபத்துடைய பாரம் அல்லாவுடைய கோபத்துடைய அனல் இதைய நீங்க பாப்பீங்க நீங்க பாப்பீங்க மக்கள் எல்லாம் போதையுடையவர்களாக இருப்பாங்க ஆனா உண்மையிலே அவர்களுக்கு போதை அல்ல அல்லாஹுடைய பிடியுடைய கடினமதி இணையத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இந்த நாளில் முழு உலக மனித சமுதாயத்தையும் நிறுத்தி நான்கு கேள்விகள் கேட்பார் என்னுடைய கொசுபாவுடைய சுருக்கம் இதுதான் பேசி முடிக்க நேரம் இடம் கொடுக்காது சகோதரர்களே நண்பர்களே நான்கு கேள்விகள் கேட்கப்படும் அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் அளிக்காமல் எந்த மனிதனுடைய பாதமும் அசைக்கப்பட மாட்டார் யாருடைய சக்திக்கும் அந்த நாளில் எந்த கண்ணியமும் இல்ல யாருடைய மதிப்புக்கும் அந்த நாளில் மதிப்பில்ல யாரும் பேச மாட்டார்கள் ரஹ்மானை தவிர வேற யாரும் அந்த நாளில் பேச முடியாது யாருக்கும் எந்த சக்தியும் அந்த நாளில் கிடையாது யாரையும் உதவியாளர்களாகவும் அந்த நாளில் பெற்றுக் கொள்ள மாட்டார் சகோதரர்களே நண்பர்களே அல்லா தர்ஜுமா இல்லாம பேசுவார் சொன்னாங்க அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் தெரியுமா அல்லா நாட்டை மொழிபெயர்ப்பு இல்லாமல் ஒவ்வொருத்தரோடையும் தனித்தனி அல்லா பேசுவார் மனிதன் தன்னுடைய வலது பக்கம் பார்ப்பான் தன்னுடைய செயலை தவிர வேறதையும் கண்டுகொள்ள மாட்டான் இடதுபுறம் பார்ப்பான் தன்னுடைய செயலை தவிர வேறதையும் கண்டுகொள்ள மாட்டான் தன்னுடைய முகத்துக்கு நேராக நரகத்தை தவிர வேறதையும் பார்க்க மாட்டான் என்று நபீர் சொன்னாங்க அந்த நாள் தான் அந்த யோமுல் ஆகிறோம் நாங்க சுனாமிலேயும் அப்படி ஒரு நாளை பார்த்திருக்க மாட்டோம் வெள்ளத்திலேயும் அப்படி ஒரு நாளை பார்த்திருக்க மாட்டோம் சகோதரர்களே நண்பர்களே இந்த நாளில் அல்லா ஒரு உலகத்தை நிறுத்தி நான்கு கேள்விகள் கேட்பார் அந்த நான்கு கேள்விக்கும் பதில் கொடுக்காமல் மனிதனுடைய வெற்ற கால் விரலையும் அசைக்க முடியாது சகோதரர்களே நண்பர்களே முதலாவது கேள்வியிலேயே நாங்கள் அவுட் ஆகிடுவோம் அல்லா பாதுகாப்பு முதலாவது கேள்வியே மிச்ச பயங்கரமான கேள்வி முதலாவது கேட்பான் ஏ மனிதனே உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழிச்சாய் உட வாழ்நாள் எப்படி கழிச்சாய் உனக்கு நாற்பது வருஷ வாழ்க்கையை பூமிக்கு மேலான தந்தலே அந்த நாற்பது வருஷத்தை எப்படி கழிச்சா எதை பார்த்தா எதை கேட்டா தெரியாமல் கேட்கல தெரிஞ்சுதான் கேட்கிறான் ஒரு உலகத்துல என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க எதை பாக்குறீங்க எதை கேட்கிறீங்க நீங்க வெளிரங்கமா நினைச்சது என்ன மறைமுகமா நினைச்சது என்ன இன்னும் அழிவும் இதாத்து சுதூர் நீங்க உள்ளத்துல மறைச்சு வச்சது என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லித்தான் இருக்கிறான் எல்லாம் சொன்ன அல்லா மனிதன் கேட்பானே மனிதனே எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு கேட்பான் உன்னோட வாழ்நாள எப்படி கதைச்சார் சகோதரர்களே நண்பர்களே முதலாவது கேள்வியே சிக்கலான கேள்வி ஒரு மாதிரி மனிதன் பதில் கொடுக்கலாம் என்று வைங்க சில மக்கள் நாற்பது பின்னத்துக்கு பின்னால் இந்த விஷயத்தை யோசிக்கிறார் முடியெல்லாம் படித்ததுக்கு பின்னால தாடி முடியெல்லாம் நரச்சதுக்கு குறவும் சில நேரம் இந்த விஷயத்தை யோசிக்கலாம் எப்படி ஒரு கஷ்டம் வருமே அல்ல என்னிடத்துல எப்படி கேட்பானே நான் ஒரு நாளை கல்லாக்கு முன்னால நிறுத்தப்படுவேனே என்று சில மக்கள் நாற்பதுக்கு குறவு யோசிக்கிறாங்க அதனால அவங்க திருந்திரத்துக்கு சான்ஸ் இருக்கு இன்னும் சிலவங்க ஐம்பதுக்கு குறவு யோசிக்கிறாங்க அதனால திருந்திரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சிலவங்க அறுபதுல யோசிக்கிறாங்க திருந்திரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருந்தினால் அந்த காலத்துக்கு சௌவா கிடைக்கலாம் சகோதரர்களே நண்பர்களே இரண்டாவது கேள்வி கேட்பார் இதுல எல்லாரும் மாற்றுவோம் இதுல யாரு தப்பினார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் அல்லாஹு நல்லார்களே இரண்டாவது அல்லாஹ் கேட்பானே மனிதனே உனக்கு தந்த வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய் உனக்கு தந்த வாலிப காலம் நாற்பது கீழால உள்ள காலம் நாற்பது பருவம் தெரிஞ்சின காலம் அல்ல நாற்பதுக்கு கீழால உள்ள காலம் சகோதரர்களே நண்பர்களே சாதாரணமான ஒரு கேள்வி அல்ல இது ஒவ்வொரு வாலிபர்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி இது ஒவ்வொரு வாலிபர்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாலிப காலத்துக்கு அல்லாவுக்கு பதில் சொல்லித்தாராக வேண்டும் ரொம்ப பயங்கரமான ஒரு காலம் இது இதை விளங்கினாங்க சகாபாக்கள் இதை முன்கூட்டியே விளங்கினாங்க சகாபாக்கள் செய்தபுர ஹாரிசா ரதியல்லாஹு அன்பு பதினாறு வயசு சஹாபி சுபானல்லா பஷுது நபவீர சுபவுக்கு பின்னால தூங்கி கொண்டிருக்கிறார் நபி சொல்லலாலே சில மணியாக தட்டி கேட்டாங்க ஜெயிது பின் ஹாரிசா கைப அஸ்லாஹயா ஹாரிசா ஹாரிசா எப்படி இருக்கிறீங்க காலையுடைய நிலைமை எப்படி அடைஞ்சிருக்கிறீங்க தெரியுமா சொன்னாரு உண்மையான பரிபூரணமான ஒரு நான் சொல்லல கேட்டாங்க எப்படி சொல்றீங்க ஒரு அடையாளம் என்ன அதுவும் சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க செய்துகுண ஹாரிசா ரதையெல்லாம் மூன்று விஷயம் சொன்னார் ஒரு வாலிபர் பதினாறு வயது வாலிபர் மூன்று விஷயம் சொன்னார் முதலாவது சொன்னாரு யார சூழல்லா நான் எப்பயுமே என்ன எப்படி தெரியுமா யோசிக்கிறேன் மரணித்தவர்கள ஒருத்தராக நான் என்ன வச்சு பார்க்கிறேன் நான் என்னையா பூமிக்கு மேலால் எப்படி தெரியுமா பார்க்கிறேன் மரணித்தவர்கள் ஒருத்தராக இறந்த ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது இன்னும் சில நிமிடங்கள்ல இன்னும் சில மனுத்தியாரங்கள்ல இன்னும் சில வினாடிகள்ல உன்னை குளிப்பாட்டி உன்னை கபல் செஞ்சு உன்னை சந்தோக்கில வச்சு அந்த மன்னரை பக்கம் தூக்கி கொண்டு போறாங்க என்கிறத நான் யோசிக்கும் பொழுது உலகத்துடைய எந்த வசுக்களையும் எனக்கு இன்பம் உண்டாகவில்லை இதை யோசிக்கும் பொழுது உலகத்துடைய எந்த முதலாவது பதில் ரெண்டாவது சொன்னாங்க யார சூழல்லா எப்பெல்லாம் நான் சொர்க்கத்தை பத்தி நினைக்கிறேனோ எப்பெல்லாம் என் உள்ளத்துக்கு சொர்க்கத்துடைய ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் சுவர்க்கவாதிகள் என்னென்ன இன்பங்கள் அனுபவிப்பாங்க அவங்க சந்தோஷமா ஒருத்தரோட ஒருத்தர் உட்கார்ந்து அந்த மெல்லிய பட்டாடைய அணிந்து கொண்டு ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமா உட்கார்ந்து திண்டு கொண்டு குடிச்சு கொண்டு இருக்கிற ஆட்சி என் கண்ணுக்கு விளங்குறத போல நான் அப்படி ஒரு நிலைமையை உணர்றேன் சொர்க்கத்தை பத்தி யோசிக்கிற நேரம் எல்லாம் அப்படி ஒரு ஞாபகம் என்று உள்ளத்தில் விட்டாங்க மூணாவது சொன்னாங்க எப்பெல்லாம் எனக்கு நரகத்தை பத்தி ஞாபகம் வருவதோ அப்பெல்லாம் நான் பயப்படுறேன் எப்படியாப்பட்ட பயம் வருவதென்றா நரகவாதிகள் நரகத்தின் பக்கம் வீழ்த்தப்பட்டு அவர்களை பாதுகாக்க அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாம அவர்கள் கூக்குரல் இடக்கூடிய சத்தம் என்ற காதல கேட்கிறத போல இருக்கு எப்படியாப்பட்ட உணர்வு யாருக்கு பூமிக்கு மேலாக இருக்கிற ஒரு உணர்வு சொர்க்கத்தை இன்னும் பார்க்கல இத கபருக்கு போவல்ல இத நரகத்தை பார்க்கல ஆனா ஈமானுடைய உணர்வு ஆக்ராவுடைய உணர்வு விளங்கினாங்க என்ன வாலிபத்தை அல்லா கேட்பானே நாளைக்கு இந்த நாலு கேள்விக்கு நான் அல்லாஹுக்கு பதில் கொடுக்கணுது என்ற உணர்வும் பொருளும் துணியா சின்னதா விளங்கிச்சு அந்த நாள் பெருசா விளங்கிச்சு சகோதரர்களே நண்பர்களே எங்கட ஒரு வாலிபர் இதை யோசிச்சாருண்டா காலையில சுகவுக்கு சும்மா வருவாரா இல்லையா எத்தனை வாலிபர்கள் பஞ்சுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை வாலிபர்கள் சகோதரர்களே நண்பர்களே நடக்குதா இல்லையா ஒரு வாலிபர் இதை விளங்கினாருண்டா தனக்கு ஒரு தலையாடியை செக் பண்ணி தனக்கு தனக்கு தேவையான விரிப்புகளை செக் பண்ணி தன்னுடைய அறையில தன்னுடைய காதல தன்னுடைய மொபைலுடைய ஹேண்ட்பியும் காதல் அடிச்சு கொண்டு ஒரு வாலிபர் இரவ கழிக்கும் பொழுது இந்த விடயத்தை எண்ணினாரண்டா நான் இதே நிலைமையில மரணத்தை சந்திச்சுட்டா இந்த கட்டத்துல மடக்கும் போது என்னுடைய உயிரை வாங்கிட்டா நான் நாளைக்கு இதே நேரம் சபுரில என் தலையாணி எங்க என்னுடைய விரிப்பு எங்க நான் போட்டி இருக்கிற அந்த அந்த அந்த ஆடம்பரங்கள் எல்லாம் எங்க எல்லாத்தையும் அப்படியே கலட்டிட்டு உடுத்துல உடுத்திருந்த உடுப்பையும் கலட்டி கையிலிருக்கிற மோதிரத்தையும் கலட்டி கையிலிருக்கிற போலே ஓரமாக்கி வெள்ள ரெண்டு புடவையால சுத்தி கொண்டு போயிட்டு நாளைக்கு இந்த நேரம் ஆகிறதுக்கு இடையில மண்ணுக்கு கீழே வச்சுட்டு வந்துருவாங்களே என்கிறத ஒரு வாலிபர் உணர்வாருண்டா பஜிலுக்கு அவரை யாரும் எதிர்பார்த்ததே பஜிலுக்கு அவரை யாரும் எதிர்பார்த்ததே சகோதரர்களே நண்பர்களே நாங்க ஒவ்வொருத்தரையும் யோசிப்போம் எங்களுடைய இத்தனை இரவுகளிலே மாறி கழிஞ்சு அல்லாவின் நல்லடியார்களே எனவே இரண்டாவது கேள்வி மிக சிக்கலான ஒரு கேள்வி பயங்கரமான ஒரு கட்டம் மூணாவது கேள்வி அல்லாஹ் கேட்பான் எப்படி சம்பாதிச்சாய் எப்படி செலவழிச்சாய் எப்படி சம்பாதிச்சாய் எப்படி செலவழிச்சாய் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது செலவழிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது நாங்க சம்பாதிச்ச பணம் நாங்க எப்படி வேணுமென்றாலும் செலவழிப்போம் செலவழிக்கலாம் அல்லது நாங்க எங்கட வேட்சியால சம்பாதிக்கிறோம் நாங்க எப்படி வேணுமென்றாலும் சம்பாதிப்போம் சம்பாதிக்கலாம் கணியத்துக்குரிய அல்லாஹ் அல்ல எப்படி எப்படி குடும்பத்துக்கு செலவழிக்கோணும் என்ற தன் குடும்பத்துக்கு நீயத்தில் ஒரு மனிதர் சம்பாதிக்கிறாரா அது அவருடைய வாழ்க்கையுடைய அறவாசி அவட வாழ்க்கையில பாதி அல்லாவை நல்லடியார்களே எப்படி சம்பாதிச்சாய் எப்படி செலவழிச்சாய் சுபஹானல்லா தபூக்ல தபூக்ல அதன் ரசூசல்லாலே செலவு எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க என்ன எடுத்து வந்திருக்கிறீங்க எல்லாரும் ஒவ்வொரு கணக்க சொன்னாங்க ரவி கேட்டாங்க சொன்னாங்க யார சூழல்லாம் சரி பாதி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் சரி பாதியை வச்சுட்டு வந்துட்டேன் கேட்டாங்க கடைசியா அதன் அபூபக்கர் சித்தி ரவி எல்லாம் வாங்கிட்ட கேட்டாங்க அபூபக்கர் என்ன வச்சுட்டு வந்திருக்கிறீங்க சொன்னாரு லா அல்லாஹுடைய ரசூலையும் வீட்டில வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து வந்திருக்கிறேன் யாரும் எங்க கொண்டு வந்திருக்கிறாரு அல்லா கேட்பாடு எப்படி சம்பாதிச்சாய் எப்படி செலவழிச்சாய் அல்லா இதோ உன் பக்கம் செலவழிக்க கொண்டிருக்கிறேன் நாளைய கயாமத்துடைய நாளில அல்லாவுடைய கோபம் கூடும் ஆரம்பத்திலே சொன்னே நாலு அரிசி சுமக்கிற மலாய்க்காமார்கள் நாலு பேருண்டா அந்த நாள்ல எட்டு மலை கல்லாடு அரிசி சுமப்பாங்க இந்த கட்டத்துல ரசூசல்ல அலேசர வந்து பாப்பாங்க மக்கள் எல்லாம் தவிக்க கூடிய நாள் மக்கள் எல்லாம் தட்டோட எல்லாரும் சேர்ந்து அதற்கு ஆதம் இஸ்லாம் கிட்ட போவாங்க ஆதம் இஸ்லாம் சொல்லுவாங்க ஏக நிலைமையை பரிதாபம் நீங்க அதற்கு சிவராகிட்ட போங்க அவங்கள்ட்ட போனா அவங்க அப்படி சொல்லுவாங்க அதற்கு பூசாட்ட போங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க நேரம் சுருக்கமானது அதற்கு ஈசா கிட்ட போங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க கடைசியா மக்கள் வருவாங்க அது முகமது சல்லா அலேசரம் கிட்ட சுஜூதுல விழுந்து எல்லாம் என் உம்மத்துடைய நிலைமையை பாரு என்னை இஸ்தேபார் செய்வாங்க அல்லாவுடைய புறத்திலே ஒரு சத்தம் வரும் நிறைய தலையை தூக்குங்க தலை தூக்கி கேளுங்க கொடுக்கப்படும் நிறையலாம் கேட்பாங்க என் உம்மத்தை கேட்க ஆரம்பிக்கும் மீண்டும் அல்லாவுடைய கோபம் கூடும் நிறையலாம் மீண்டும் சியூதில விடுவாங்க அல்லாவுடைய ரசூல் சியூதில வண்டிட்டு விழுகிறத பார்த்த ரொம்ப சகிக்க முடியாம சொல்லுவான் தலைய தூக்குங்க தலைய தூக்கி கேளுங்க தரப்படும் மீண்டும் என்ற உண்மை சென்று ஆரம்பிப்பாங்க மூன்றாவது முறையும் அல்லாவுடைய கோபம் கூடும் மனிதர்கள் எல்லாம் அல்லோடு அல்லோல் படக்கூடிய அந்த நாளில் நபீலாம் மீண்டும் சுயூதில் விடுவார்கள் அல்லாவுடைய ரசூலுடைய இஸ்துபாரை சகிக்க முடியாத ரப்பு மன்னாதி மன்னனாகிய அல்லாஹ் நபியுடைய கவலையை தாங்க முடியாத ரப்பு சொல்லுவார் நபியே தலையை தூக்குங்க ஏழுங்க உங்களுக்கு தரப்படும் நபிரேசலம் சொல்லுவாங்க அல்லா என் உண்மத்துடைய நிலைமைய பாரு என் உம்மத்துடைய ஆளாட்ட பாரு கேள்வி கணக்க ஆரம்பிச்சு தீர்ப்ப வழங்கிட்டா அவங்க அவங்க அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டுவாங்க என்று சொல்லும் பொழுது எல்லாம் சொல்லுவான் நபியே உங்க உம்மத்திலே ஒருத்தரை கூட்டி கொண்டு வாங்க கேள்வி கணக்கு ஆரம்பிப்போம் நபிரேசலம் போவாங்க பல வரிசைகளுக்கு கங்கால போயிட்டு அதற்கு ஊபக்கர் சுத்தி புள்ளையார் கையை குடிச்சு கொண்டு இழுத்து கொண்டு வந்து அப்படியே அல்லாவுக்கு முன்னால நிப்பாட்டுவாங்க அல்லாவுடைய தவிர்க்க முடியாத அந்த கோபம் அப்படியே அடங்கி தவிர்க்க முடியாத கோபம் நபிகளைத்தலாம் கூடி மூணு கணக்க சுஜூதுல விழுந்தோ அல்லாவுடைய கோபத்தை தணிக்க முடியவில்லை ஆனால் ஹதரத் அபூபக்கர் சித்தி ரபியல்லாஹு அன்போ அல்லாவுக்கு முன்னால வந்து நீண்டத்தோட அல்லாவுடைய கோபம் அப்படியே குறைஞ்சது சகோதரர்களே நண்பர்களே என்ன குறையுது ஏன் குறையுது என்ன கேள்வியை கேட்கிறது என்ன கேள்வியை கேட்கிறேன் சமூகத்தை திரும்பி வாராங்க சுபஹானல்லா ஜுப்பாவில இணைக்கிறதுக்கு ஒரு கொத்தம் இல்ல ஒரு முள்ள எடுத்து ஜுப்பால குத்தி கொண்டு வாராரு சஹாபி இவரேலாம் வந்து சொன்னாங்க அல்லாத ரசூலே உங்களோட நண்பருக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னார் இந்த அபுபக்கருக்கு இந்த அல்லா என்ன கேள்வி கேட்கிறது அல்லாவுடைய கோபம் அப்படியே சனிக்குது சகோதரர்களே நண்பர்களே தனது கயாமத்தில் அல்லாவுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய இந்த சகாவி எப்படி சம்பாதிச்சார் எப்படி செலவழிச்சார் என்று கேட்கறதுக்கு இடம் இல்லை ஏன் செலவழிச்சதல்ல மக சமூகத்துல இந்த விழாவுடைய நெருப்பு சத்தத்தை நான் துவர்க்கத்துல என் அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களோ அந்த விழால உரிமையிட்டது அந்த விழால சொர்க்கவாசியாக மாற்றினது அந்த சமூகத்தினுடைய மனம் சகோதரர்களே நண்பர்களே எப்படி அல்லா கேட்பான் எப்படி செலவழிச்சார் சகோதரர்களே நண்பர்களே நான்காவது கேள்வி தந்த அறிவை கொண்டு எப்படி செயல்பட்டாய் சொர்க்கத்தை சம்பாதிச்சியா நரகத்தை சம்பாதிச்சியா ரெண்டு கதவும் திறக்கப்படும் وسيق الذين كفروا إلى جهنم زمرا وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படும் நரகத்துடைய கதவு திறக்கப்படும் அல்லாஹ் ரெண்டையும் திறந்து வச்சு கொண்டு கேட்பான் ஏ மனிதனே அறிவை கொண்டே பிடித்து செயல்பட்டாய் சகோதரர்களே நண்பர்களே இந்த நான்கு கேள்விக்கு பதில் கொடுக்காம நான் நீங்க வெற்ற கால அசைக்க முடியாது யோசிப்போம் அதை சுமரது எல்லாம் சொன்னதை போல ஆசைவோ கபல அழிந்து ஆசைவோ நீங்க உங்ககிட்ட கேள்வி கேளுங்க உங்ககிட்ட கேட்கப்படுறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட அல்லா உங்களை நிறுத்தி கேள்வி கேட்கறதுக்கு முன்னால நீங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க சகோதரர்களே நண்பர்களே நாங்க கொஞ்சம் இந்த நாலு கேள்வியை யோசிச்சு பார்ப்போம் இந்த வாலிபம் எப்படி கழிஞ்சிச்சு வயோதிபர்கள் யோசிங்க இந்த வாலிபம் எங்க கழிஞ்சிச்சு மசிதில கழிக்க வேண்டிய காலங்களை எங்க கழிச்சு அல்லாத பாதையில அல்லாத தீனுக்கு அல்லது இந்த குடும்பத்தோட கழிக்க வேண்டிய இரவுகளை எங்க கழிச்சு இதுக்கு முன்னால கழிஞ்ச லீவுகள் ஓய்வு நாட்கள் எல்லாம் எங்க கழிஞ்சிச்சு வஜிர விட்ட நிலைமையில ரொம்பக்கு கடனாளியா அல்லாடத்துல போறதா உண்மையை விளங்கினார் இதோட ஹாரிசா ரதையெல்லாம் நான் அவனோட சத்தியத்தை ரெண்டு வயசு அடையும் பொழுதோ அது பதினாறு வயசுல நடந்த சம்பவம் அதே சகாவி இருபத்தி ரெண்டு வயசு அடையும் பொழுதோ காதிசியாவுடைய யுத்தம் நடக்குது நபிசல்லா அலேசில மூன்று பேர் அமீரா ஒன்று செய்து போன ஹாரிசா அடுத்தது அடுத்தது மூன்று பேர் அமீராக போட்டு அல்லாவுடைய தயாரிச்சு மக்களை அனுப்பினாங்க சுபஹானல்லா ஜமாத் போகுது போயிட்டு கொஞ்ச நேரத்திலே ஹாரிசா ரபியல்லாலும் இருபத்தி ரெண்டு வாலிபர் வீர மரணத்தை எழுதினார் இருபத்தி ரெண்டு வயசு வாலிபர் வீர மரணத்தை எழுதினார் சுபஹானல்லா சொர்க்கத்துல எந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் கேளுங்க சகோதரர்களே நண்பர்களே ஜாபரதையெல்லாங்கோ முப்பத்தி மூணு வயசு சஹாபி நாற்பது அடையல்ல முப்பத்தி மூணு வயசுல அல்லாக்கும் அல்லாத ரசூலுக்குமே தன் காலத்தை கொடுத்து அதே நிலைமையிலே மூத்தாகிட்டார் முப்பத்தி மூன்று வயசு சஹாபியுடைய ஜனாதா தூக்கப்படுவதோ சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க உடம்புடைய ஜாபருடைய உடம்புடைய முற்பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறு அம்பு காயங்களை கட்டுவோம் தொண்ணூறு காயங்களை கண்டோம் முப்பத்தி மூன்று வயசு வாலிபர் சகோதரர்களே நண்பர்களே அல்லாவும் நல்லடியார்களே சாதாரணமானது அல்ல இந்த காலங்கள் ஏறிவிடு கழிஞ்சிச்சு ஆக்கராவை முன்னோக்கி வாழக்கூடியவர்கள் என்றது சகாபாக்க நிரூபித்தார் சகோதரர்களே நண்பர்களே ஹத்தாவுடைய அந்த பொய் நபி என்ற அந்த வாதாட்டம் உண்டாகுது இந்த கட்டத்தில நபி செல்லாதே செல்லம் அந்த முசைலத்தின் ஹத்தாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதத்துல அந்த கடிதத்தை எழுதி அதை அவரோட கையில கொடுக்கணும் நபி அலை கேட்டாங்க சாபாக்கள் விஜுமால இந்த கடிதத்தை கொண்டு போயிட்டு அந்த முசைலத்தின் கிட்ட கொடுத்துட்டு வாரத்துக்கு யாரு தயார் என்று தஸ்தீல் செஞ்சாங்க பதினாறு வயசு வாலிபர் அல்லது செய்து கூட ஹபீப் எழுதினார் பதினாறு வயசு வாலிபர் உங்க அம்மாராவுடைய மகன் செய்தமுடைய ஹபீப் எழுப்பினார் யார சூழல்லா நான் தயார் தாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வாரேன் சுஹானல்லா நவீனத்தை சிரிச்சாங்க ஏண்டா நவிக்கு தெரியும் போறது டேஞ்சர் ஆளுக்கிட்ட போனா தலையை வெட்டித்தான் அனுப்புவார் நபிக்கு தெரியும் ஒரு வாலிபர் எழுபுறார் நபி திரிச்சுட்டாங்க திரும்ப கேட்டாங்க யாரு தயார் திரும்பவும் அதே வாலிபர் தான் தயார் மூணாவது முறை கேட்டாங்க யாரு தயார் அதே வாலிபர் தயார் நபிசலாம் நன்மாராயம் சொல்லி கடிதத்தை கையில கொடுத்தாங்க ஹபீப் பதினாறு வயசு சாவி எடுத்துக்கொண்டு போறாரு முசேரவி கத்தாபு கிட்ட வைத்து அவருடைய கோட்டைக்குள்ள நுழைஞ்சத்தோட கடிதத்தை கொண்டு போயிட்டு கொடுத்தாரு எங்கட முகமது ரசூலுல்லா அவங்களுக்கு ஒரு கடிதம் தந்தாங்க என்று சொன்னதோட அவரு கடிதத்தை பிறச்சு பார்த்தா சொல்றாரு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏ நண்பரே அன பாசமுன் நபியே அன பாசமுன் நபியே தாபாட நபியே நான் தான் கடைசி நபி வாப்பா எனக்கு பின்னால் ஒரு நபி வாரத்துக்கு வாய்ப்பு இல்ல ஏழுமெண்டா என்ன எல்லாம் உறப்பாக என்ன ரசூலாக ஏற்றுக்கொடுங்க அப்படி இல்லையா எங்கட ஆட்கள் உங்களோட யுத்தம் செய்ய தயாராகுவாங்க என்று கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதை பார்த்ததோட அந்த முசைரத்துக்கு கோபம் வந்துச்சு வந்த கோபத்துல முன்னாள் இருக்கிற செய்து கூட சொல்லலாம் கடைசி ரசூல் முகமது சல்லா அலேசலம் அவங்க என்றதும் எனக்கு உறுதிதான் என்று செய்து கூட ஹதீஸ் சொன்னதோட பெரிய ஒரு அரம்பத்தை எடுத்துக்கொண்டு வந்து தலை வேற உடம்பு வேறையா அப்படியே ரெண்டையும் வெட்டி எடுத்தார் ரெண்டையும் துண்டிச்சாரு கலத்து வேற தலை வேறையாக எடுத்து அதை ஒரு பார்சல் பண்ணி அப்படியே பெக் பண்ணி அவருடைய ஒரு தூதுவர்கிட்ட கொடுத்தாரு இதை கொண்டு போயிட்டு நபியுடைய மஜிமால கொடுத்துட்டு வாங்க எடுத்துக்கொண்டு போனார் நபியுடைய மஜிமாவுக்கு ஒரு பார்சல் வருவது சஹாபா கிட்ட சொன்னாங்க அதை பிரிச்சு பாருங்க பிரிச்சு பார்த்தா கடிதத்தை வாங்கி கொண்டு போன செய்து கொண்ட ஹபீபுடைய தலையும் உடம்பும் பார்சல் பண்ணி அனுப்பப்பட்டது சகோதரர்களே நண்பர்களே பதினாறு வயசு சாது ஆபரத்துடைய உணர்வோடு இந்த உங்க வாப்பா வளர்த்தார் அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா ஜனாசா வெக்கப்பட்டிருக்கிறது நபியுடைய மஜமால தாய் வாரா செய்தவன அபிவுக்கு பால் குடிச்ச உம்மா வாரா பத்து மாசம் சுமந்த தாய் உம்மா அம்மாரா ரதி எல்லாம் வாங்கினா வந்தா நபி அலி சொன்னாங்க ஒரு தாய் இந்த ஜனாதாவை பார்த்தா தாங்க மாட்டா ஜனாதாவை காட்டாதீங்க சுபானல்லா அந்த தாய் வந்தா இல்ல நான் என் மகன் ஜனாதாவை பார்க்கத்தான் வேணும் இருபந்தத்துல அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு பிரிச்சு பார்த்தா ஜனாதாவை தலை நேர உடம்பு வேறையா அனுப்பப்பட்டிருக்குது நபியுடைய தூதுவத்தை கொண்டு போயிட்டு அந்த தாய் எடுத்தோன்னே என்ன தெரியுமா சொன்னா நான் பால் கொடுக்கும் பொழுதோ என் குழந்தைக்கு நான் பால் ஊட்டும் பொழுதோ நான் எதை அல்லாடத்துல துவா செய்தேனோ அந்த துவாவை கபூலிய விஷயத்தை இந்த கேட கண்ணுக்கு காட்டிய அல்லாவுக்கே புகழ் அடைந்தோம் பால் கொடுக்கும் பொழுது பதினாறு வருஷத்துக்கு முதல் செஞ்ச துவாவுடைய கபூலியத்தை இந்த கேட்ட கண்ணுக்கு காட்டினாரே அந்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் சுஹானல்லா யோசிங்க ஒரு தாயுடைய வாயால் இந்த வார்த்தை வருமா சகோதரர்களே நண்பர்களே பத்து மாசம் சுமந்த தாய் தன் ரத்தத்தை பாலாக ஊட்டிய தாய் ஆனாலும் என்ன நோக்கம் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் உண்மைப்படுத்தின நிலைமையில மௌத்து வரணும் என்று அந்த தாய் ஆசைப்பட்டார் ஏன்னா அதுதான் வெற்றி சகோதரர்களே நண்பர்களே அடக்குறது எல்லாரும் உலகில செய்தாகிறாங்க கொலை செஞ்சவரு வந்தாரு அவர் அவர் சொல்றாரு அடக்குறது எல்லாம் அவரை நான் தான் குத்தினேன் இதை தெரியக்கூடிய நேரத்துல காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்றுட்டேன் என்று சொன்னாரு நான் யோசிச்சேன் இவருடைய உயிர் பிரிக்கப்படுவதோ இவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கவருக்கு போறாரு இவரு வெற்றி என்று சொல்றாரு அவரை குழந்தைக்கு நான் தானே வெற்றி என்று நான் யோசிச்சேன் ஆனால் இன்றைக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்தேனோ இன்றைக்கு நான் அந்த நவீனத்தில் வைரல் செஞ்சேனோ அன்றைக்கு தான் எனக்கு உண்மை விளங்குது அவர் சொன்னது உலகத்துடைய இழப்பா அல்ல சொர்க்கத்துடைய வெற்றியை சொல்லியிருக்கிறார் சகோதரர்களே நண்பர்களே எங்கட பிள்ளைகள் இந்த நோக்கத்துல வளர்க்கப்படணும் யோசிங்க எங்கட வீடுகளுக்குள்ள இந்த விஷயங்கள் நடக்கலாம் நான் கடைசி நிகழ்வுக்கு வாரேன் இந்த மசித எடுத்துக்கொண்டா அலமது இல்லா பொதுவா கொழும்புடைய பகுதி எடுத்துக்கொண்டா எல்லா மசிதிகள்லயும் மாஷா அல்லா நூத்துக்கு நூறு அமல் நடக்குது இன்றைக்கு முழு உலகத்திலேயும் முழு உலகமும் சீரா போதும் என்றா அல்ல பிரான்ல சொல்றான் ஒரு கிராமத்தை உங்களோட ரொம்ப அநியாயமா அழிக்க மாட்டான் இதுவரைக்கும் அங்க தீர்த்திருத்தவாதிகள் இருப்பாங்களோ அதுவரைக்கும் அந்த கிராம பாவத்துக்கு அல்லாவுடைய தண்டனை வராது என்று குரான் சொல்றதை வச்சு இன்னைக்கு முழு உலகமும் எதிர்பார்க்குது எப்படி மசீதுகள்ல தொழுகைக்கு நேரம் கொடுக்கப்படுதோ இதே போல தாமிரல் மசீத் என்ற அடிப்படையில மசீதுக்கு நேரம் கொடுக்கப்படுவதும் ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய மசீதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மணித்தியாரம் ஒதுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு காலத்துல இருக்கிறோம் சகோதரர்களே நண்பர்களே அந்த அமைப்புல இந்த பகுதிகள் எல்லாம் மாஷா அந்த அமைப்புல மசீது வாரி அமல்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது மசீதுகளை அயாத்தாக்கிற மக்கள் இருக்கிறீங்க கொஞ்சம் யோசி வீடுகளுடைய எனக்கு தரப்பட்ட கடைசி சந்தர்ப்பம் இது கடைசி நிமிடங்கள் இது சகோதரர்களே நண்பர்களே எங்களோட வீடுகளுடைய ஆராத்தை கொஞ்சம் யோசிப்போம் நபி சொன்னாங்களே அமல் நடக்குது எங்கட வீடுகளுக்குள்ள என்ன நடக்குது நாங்க எங்கட மகனிப்புக்கும் இஷாவுக்கும் இடப்பட்ட நேரத்தை நாங்க இங்க மத்தியில திக்கிரில விக்கிரில உம்மத்தை சந்திக்கிறதுல கழிச்சு கொண்டிருக்கும் பொழுதோ எங்கட வீட்டுல உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க எங்கட வீட்டுல உள்ள மக்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க எங்கட பெண்கள் எதை கேட்டு கொண்டிருக்கிறாங்க சகோதரர்களே நண்பர்களே எங்கட மனைவி மக்கள் நாலு பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க என்ன கலைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கிறது கவனிக்கிறது எங்கட பெரிய ஒரு பொறுப்பு சகோதரர்களே நண்பர்கள் அதனால யோசிங்க எப்படி ஆண்கள் அல்லாம இது சத்தியமாக இதுதான் உண்மை இந்த உண்மையை ஒவ்வொருத்தரும் கல்வி கேடுங்க எடுங்க காதுக்கு எடுக்காதீங்க கல்வுக்கு எடுங்க இது தெளிவான உண்மை கொரான் ஹலீச வச்சு சொல்றோம் சகோதரர்களே நண்பர்களே எது வரைக்கும் என்றா எது வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா அமல்களும் மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய தொழுகை மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய தாலீம் மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய தாவல் மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய இபாதத் இது எல்லாம் எது ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுடைய வீட்டுக்குள்ளே வருமோ அது வராத வரைக்கும் ஒரு நாளும் நாங்க எங்களோட குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை எதிர்பார்க்க மாட்டோம் மசிதுக்குள்ள நடக்கிற அனைத்து அமலும் என்னோட வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் இந்த காலத்தை ஷாஹிதாக வச்சு சொல்லி ஒரு நாளும் நிம்மதியை எதிர்பார்க்க மாட்டோம் அவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம் அதனால சகோதரர்களே நண்பர்களே பேசுறதுக்கு நேரம் இல்ல கடைசி ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சுக் அல்ல குரான்ல ஒவ்வொரு மனிதனும் நாற்பது வயசை அடையும் பொழுதும் அந்த மனிதனுக்கு ஒரு துவா சொல்லித்தாரன் ஒவ்வொரு மனிதனும் நாற்பது வயசு அடையும் பொழுதோ அல்லா ஒரு துவா சொல்லித்தாரா இந்த துவாவை நாங்க அல்லா இடத்துல கேட்டோம் என்றா ஒரு நாளும் நாங்க நஷ்டவாதியாக என்னதுவா ஒரு மனிதன் நாற்பது வயசு அடையும் பொழுதோ அவர் அல்ல இடத்துல கேட்கணுவாங்க அல்லா قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه فأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين ஒரு மனிதன் நாற்பது வயசு அடைய போல அல்ல குரான்ல சொல்லியே சொல்றார் அவர் அல்ல இடத்துல எப்படி கேட்கணும் எப்படி கேட்கணும் அல்லா எனக்கும் எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் இதெல்லாம் நீ ஞாபகத்தாக தந்திருக்கிறோம் எதெல்லாம் ஓண்ட புறத்தில இருந்து எங்களுக்கு நியமத்தாக தந்திருக்கிறீர்கள் ரொம்ப விசாலமாக இதை போட்டிருக்கிறாங்க நான் சுருக்கமாக சொல்றேன் வெளிரங்கமாக சொல்றேன் எதெல்லாம் எனக்கும் என பெற்றோர்களுக்கும் எதெல்லாம் நீ நியமத்தாக தந்திருக்கிறோ அது எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு தான் நானும் என்ற பெற்றோர்களும் உனக்கு நன்றி செலுத்தோனும் இதெல்லாம் எனக்கு நியமத்தாக தந்தியோ எவ்வளவு பெரிய ஞாபகம் ஒரு மனிதனுடைய ஒரு கண்கள் இயங்குது பத்து லட்சம் நரம்பு சகோதரர்களே நண்பர்களே ஒரு கண்ணுக்கு பத்து லட்சம் நரம்புண்டா ஒரு உடம்புக்கு எத்தனை லட்சம் பார் சகோதரர்களே நண்பர்களே இந்த துவார கருத்தன்னா நல்லா எதெல்லாமே எனக்கு ஞாபகத்தாக தந்திருக்கிறியோ அந்த எல்லா ஞாபகத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை எனக்கு தான் எல்லா ஞாபகத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு எனக்கு தான் கடைசி வரைக்கும் நீ தந்தத்துக்கு அலமதுல்லான்னு சொல்லி கொண்டு இது முதலாவது துவா ரெண்டாவது இதுக்கு பின்னால நான் செய்யக்கூடிய அமலே இல்லை நாற்பதுக்கு குறவு செய்யற அமல் கடைசி காலத்துடைய அமல் கடைசி கட்டம் நாற்பதுக்கு குறவு நாற்பதை தாண்டிட்டாரு அதுக்கு பிறகு வயோதிபத்துல ஆரம்பம் இந்த கட்டத்துல இதுக்கு பின்னால நான் செய்யற அமலிக்குது அது கொஞ்சம் சின்ன அமலா இருந்தாலும் அதுல கருத்து துவாயிட்டா நல்லா அந்த அமலை பொருத்தமுள்ள அமலாக அமைத்தான் இரண்டாவது செய்யாமல் இந்த சாலையான அமலியிலே அது பொருத்தம் பொருத்தமுள்ளதாக நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய அமலாக இருக்கும் கத்திர ஜனாலயம் இதுக்கு ஒரு கருத்து எழுதுறாங்க அல்லாடத்தில் அவரை எதிர்பார்ப்பாராம் நல்லா எனக்கு ஒரு அமலத்தா அந்த அமல் எனக்கு மௌத்து வரைக்கும் இன்பம் வரும் எனக்கு ஒரு அமலத்தா அந்த அமல் மௌத்து வரைக்கும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய மாதிரி அமையும் சகோதரர்களே நண்பர்களே இது ரெண்டாவது துவா மூணாவது துவா மிக முக்கியமான ஒரு துவா பேசுறத விட்டு தொடுறதுக்கு நேரம் இல்ல என்னுடைய குடும்பத்துடைய சீர்திருத்தவாதிகள் உருவா எங்க குடும்பத்தில அப்படின்னா எனக்கு பின்னால நாங்க ஜனாதா ஒரு மனிதர் மௌத்தாகிட்டா அவரோட ஜனாதாவை கொண்டு வந்து நாலு தக்பீரை கட்டி நாலாவது தக்பீர்ல என்ன சொல்றோம் இவருக்கு பின்னால எந்த குழப்பத்தையும் உண்டாகிறார் அதுவான கருத்துனா இவருக்கு பின்னால எந்த குழப்பத்தையும் உண்டாகிறார் அத எப்ப கேட்கணும் தெரியுமா ஒரு மனிதன் எழுபது வரைக்கும் வாழ்ந்து அண்ணன் கதைக்கு மூடினத்தோட அவருக்கு பள்ளிய காட்டுறது ஜனாதாவை கொண்டு வந்து பின்னால உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்கிறதுவா அல்லாது அது அவரு அயாத்தோட கேட்கணும் அது அவரு நாற்பதுல இருந்து கேட்டுக்கொண்டு வரணும் நல்லா பாத்துல துர்ரியத்தி என் குடும்பத்துல நல்லவர்களை உருவாக்கிட்டார் என் குடும்பத்துல நல்லவர்களை உருவாக்கிட்டார் சகோதரர்களே நண்பர்களே இந்த துவாவை யாரு செய்வானாரோ அவர் தன்னுடைய குழந்தையுடைய கையால ஜனாதா தொழிவிக்கப்படுவார் தன்னுடைய பிள்ளையுடைய கையால ஜனாதா தொழிவிக்கப்படுவார் மூணு ஆம்புல பிள்ளையில பெற்று அவங்க மூணு பேருக்கும் தலைநறைய துணியாவை கொடுத்து வாப்ப கபருக்கு போக்கல மூன்று பேர்ல ஒருத்தரால ஜனாதா தொழிவிக்கப்பட இல்லை என்றா அந்த வாப்ப தெளிவான நஞ்சவான் அதனால சகோதரர்களே நண்பர்களே யோசிங்க ஏத புல்லட கையால ஏத ஜனாதா தொழுவிக்கப்படணுமா ஜனாதாக்கு மாமா கபருக்கு கிறங்கினாரு மச்சன் என்றது பெருமை அல்ல நான் பெற்ற புள்ள நான் ரத்தம் சிந்தி நான் வேறுவ சிந்தி சம்பாதிச்சு பணம் சம்பாதிச்சு வளர்த்த அந்த புள்ள ஏண்ட கபருக்கு இறங்கி ஏண்ட ஜனாதாவை மண்ணுக்கு கீழால வைக்கிறாரா அதுக்கு நான் தகுதியா என்றத ஒவ்வொரு பெற்றோர்கள் யோசிங்க அதனால் அல்லாஹ் நல்லடியார்கள் இந்த துவாவை பாடமாக்குகிறார் இதை எளிமை பாடமாக்குங்க உலமாக்கள் கிட்ட கேளுங்க அதனுடைய கருத்தை இன்னும் விளங்கி அமல் செய்யுங்க யாரெல்லாம் இதை கேட்டாரோ அவரை தெளிவாக சொல்றோம் ஒரு நாள் நஷ்டமடைய மாட்டாரு எந்த வாப்பா இதை கேட்கலையோ அந்த வாப்பா அறுபதை தாண்டும் பொழுதோ வெத்த பிள்ளையும் எல்லாம் பாதுகாக்க பாரமாகத்தான் நடப்பார் அதனால் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லா என்னை உங்களை சேர்த்துக் கொள்வானாக நல்லா எங்களை மன்னிப்பாயாக அறிஞ்சறியாம செஞ்சு எல்லா தப்பு தவறுகளையும் மன்னிச்சு மறைப்பாயாக அல்லா எங்களை கண்ணியம் கண்ணியமான பெற்றோர்களை மன்னிஷையல்லா என்னோட கண்ணியமான தாய் தந்தையர்களை கபூல் செய்யல்லா அவனோட வாழ்க்கையில பறக்க செய்யல்லா இதெல்லாம் அவர்களை குளிச்சு அதெல்லாம் மௌத்து வரைக்கும் பறக்க செய்யல்லா துணியா ஆசராவில் அவர்களை பொருந்தி போயல்லா அவங்களுக்கும் அவங்களோட உள்ளத்துக்கு உடம்புக்கு எல்லாம் மௌத்துக்கு முன்னாலே மௌத்துக்கு பின்னாலே மேலான ஆபியத்தை நசீவாங்க அல்லா எங்கள யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறோமோ அல்லா எங்க அத்தனை பேருடைய நோய்க்கு சிவா என்ற நியமத்தை கொண்ட உதவி செய்யல்லா ஆரோக்கியத்தை கொண்ட உதவி செய்யல்லா யார் யாரெல்லாம் வைத்திய சாலைகள்ல மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்களோ அல்லா அவன் எல்லாருக்கும் ஆரோக்கியம் என்ற ஞாபகத்தை கொடுத்து உதவி செய்யலாம் அவன் ஆயுதங்களை வணக்கம் செய்யலாம் மற்றவர்களுக்கு சிரமம் இல்லாம ஆக்கி இறக்கம் உள்ள ஜமானனே யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சு மண்ணுக்கு கீழான வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ யாரெல்லாம் அவர்களுடைய கபறுகளை விசாலமாக்கி தாயாரலாம் அந்த கபறுகளை வெளிச்சமாக்கி தாயாரலாம் எங்களை எல்லா அமல்களிலும் அவர்களுக்கும் பங்கு கொடுத்துறியாலாம் அவங்க எங்களை கடைசி முடிவுகளை சிறப்பாக்கி தாயாரலாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு நாங்க சந்திக்க கூடிய அந்த கடைசி நாளை சிறந்த நாளாக ஆக்கி தாயாரலாம் கடைசி செய்யக்கூடிய அமலை சிறந்த அமலா ஆக்கித்தாயா அல்லா நீ புரிந்து கொள்ளக்கூடிய அமலா ஆக்கித்தாயா அல்லா இறக்கமுள்ள எஜமானனே அல்லா எங்களை கடைசி வார்த்தைய கனிமத்து செய்யுபாவா கபூல் செஞ்சித்தாயா அல்லா எல்லா நாங்க எங்களுக்கு எதெல்லாம் ஞாபகத்தாக தலைப்பட்டிருக்கிறோம் அதுக்கு மௌத்து வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக ஆக்கித்தாயா அல்லா அல்லா நீ புரிந்து கொள்ளக்கூடிய அமல மௌத்து வரைக்கும் எங்களுக்கு சாந்தித்தாயா அல்லா எங்களுக்கு பின்னால எங்களோட குடும்பத்தில நல்லவர்களை சாதகானவர்களை அவர்கள் ஒவ்வொருத்தருடைய மௌத்து வரைக்கும் கபூல் செய்யலாம் அவர்களை உண்மத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் எல்லாம் ஆக்கிறையா இந்த கிராமத்தை கபூல் செய்யல்ல இந்த ஏரியாவை கபூல் செய்யல்ல இந்த மஸ்ஜிதை கபூல் செய்யல்ல இங்க உள்ள உலமாக்களை கபூல் செய்யல்ல இந்த நிர்வாகத்தை கபூல் செய்யல்ல இங்க நடக்கக்கூடிய மேலான தாவத்துடைய எல்லா உழைப்பு கோட்சிகளையும் கபூல் செய்யல்ல எல்லா வீடுகளையும் மசிதுடைய மாவோல கபூல் செய்து செய்தாயல்ல எங்களை சந்ததிகளே ஒரு உம்மத்துடைய அல்ல உன்னை சந்திக்கும் பொழுதோ அந்த நாள சந்தோஷமான சிறப்பான நாளாக ஆக்கி ஆக்கித்தாயல்ல வாங்கிருந்த அவங்க அலமதுல்லா